திருச்சிற்றம்பலம் நாடு சோழ நாடு காவிரி வடகரை ஸ்தலம் மழபாடி திருச்சிற்றம்பலம் களையும் வல்வினையஞ்சல் நெஞ்சே கருத்தார்புறம் உளையும் பூசல் செய்தானுயர் மால்வரை நல்விழா வளைய வெஞ்சரம் வாங்கியதா மது தும்பி வண்டளையும் கொன்றையர் தார்மழ பாடியுளன்னலே காற்றில்லாத பொன்னோ குங்கனவகீரத்திரள் ஆற்றில்லாத பளிங்கின நஞ்சு முன்னாடினான் பேச்சினாலும் பேதை காழ்பேணுமின் வாச்ச மாளிகை சூழ்மழபாடியை வாழ்த்துமே உறங்கெடுப்பவனும்பர்களாயவர் தங்களை பரங்கெடு பவனஞ்சையுண்டு பகலோன் தனை மூரன் கேடு கெடுப்பவன்மும் புறம் தீயழச் செற்று முன் வரங்கொடு பவன் மாமழை பாடியுள்வள்ளலே வள்ளலே பள்ளமார்ச்சடையீர்ப்புடையேயடைய புனல் வெள்ள மாதரித்தான் விடையேறிய வேதியன் வள்ளல் மாமழபாடியுள் மேய மருந்தினை உள்ள மாதரி மின்வினையாயினவோயவே தேனுலாமல்லர் கொண்டுமை தேவர்கள் சித்த பக்தர்கள் பால்னை அஞ்சுடனாட்டமுனாடிய பால்வணன் வான நாடர்கள் கை தொழுமாமழ பாடியம் கோனை நாடோறும் கும்பிடவே குறி கூடுமே தெரிந்தவன் புறம் மூன்றுடன் மாட்டிய சேவகன் பரிந்து கை தொழுவாரவர் தம் மனம் பாவினான் வரிந்த வெஞ்சிலையொன்றுடையான் மழபாடியே புரிந்து கை தொழுமின்பினையாயின போகுமே சந்தவார் குழலாளுமை தன்னொரு கூருடை எந்த யான் இமையாதமோ கண்ணினெம்பிரான் மைந்தன் வார்பொழில் சூழ்மழ பாடி மருந்தினை சிந்தியா வெழுவார் வினையாயின தேயுமே இரக்கம் ஒன்றுமிலா நிறையான் திருமாமலை உறக்கையால் எடுத்தான் தனதொன்முடி பத்திர விரல் தலை நிறுவியுமையாளொடுமேயவன் வரத்தையே கொடுக்கும் மழபாடியுள் வள்ளலே ஆலம் உண்டமுதம் அமரர் கருளண்ணலார் காலனாருயிர் வீட்டிய மாமணி கண்டனார் சால நல்லடியார் தவத்தார்களும் சார்விடம் மாலையன் வணங்கும் மழபாடியமைந்தனே கலியின் வல்ல மணுங்கரும் சாக்கிய பேய்களும் நலியும் நாள் கெடுத்த தாண்ட என்னாதனார் வாழ்பதி பலியும் பாட்டொடு பண்முழவும் பலவோசையும் மலியும் மாமழ பாடியை வாழ்த்தி வணங்குமே மலியும் மாளிகை சூழ்மழப்பாடியுள் வள்ளலை கலிசை மாமதில் சூழ்கடற்காழி கபுவோணியன் செய்யுளின் பின்னிரண்டு அடிகள் சிதைந்து போயிற்று சுவாமி வஜ்ஜிரத்தம்பேஸ்வரர் தேவியார் அழகாம்பிகை அம்மை